नीला तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भो जय कृष्णम् आराद्वयम् द्वम् सुरि सत शिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् तर्जिगरिदम् या बलात् भूय एवास्तु भूयः பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் நீராடப் போது வீர் போது மினோ நேரிழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வ திருமீர்காள் கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மே நிச்செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மேனை செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படை பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் திரிசகள் தேடீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை தென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறன்மை உகந்தலோரம் பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாலி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயலுகளா பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் ஈங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னரோடு கயலுகளா ஓங்கு வடைப்போதில் பரிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறைபத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரம்பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியந்தோடுடை பற்பனாபங்கையில் ஆழிபோல் மென்னி வலம் புரிபோல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னவும் தீயனில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய் உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும்பாவாய் கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிடையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைவேத்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினாலோசைப்படுத்ததைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பலந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் ஓவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் போது பலமுடைய பாபா எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியா தூவங்கமழத்துயிரணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் மாமீரவள எழுப்பீரோ உன் மகள் தானோமயோ அன்னிச்சவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் பலவும் நவென்னேலோரெம்பாவாய் சுவர்க்கம் புகின்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் கோத்த பறைதரும் தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கோத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரம்பாவாய் கரவை கணங்கள் பலகலந்து செத்தாந்திரளழியச் சென்னு செருச்செய்யம் புத்தமுன் இல்லாத கோவலர் சம்பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதலாய் சுத்தத்து தோழி மாறெல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து புகில் வண்ணன் பேர் பாட சித்தாரே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயத்து குரங்கும் பொருளேலோரம்பாவாய் கனைத்திழங்கத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் களைபத்தி சினத்தினால் தென்னில் அங்கை கோமான செத்த மனத்துக்கு யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேதுரக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தலோரம்பாவாய் புள்ளின் வாய் கேண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து உள்ளும் சிலம்பினதான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளந்தவிர்ந்து தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் உங்கள் புழைக்கடை தோட்டத்து பாவிகள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகந்தார் எங்களை முன்னமிழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடலோரம் பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கை மீன் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயதிகம் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லனே போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னை கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தொழிக்க வல்லானை மாயனை பாடலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே ஒளித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவந்தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கும் அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நீ கேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைமறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீனேய நிலக்கதவம் நீக்கேலோரெம்பாவாய் அம்பலமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் பொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர் கடல் அடிச் செல்வா பல தேவா உம்மையும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் உந்து மலகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து நிறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் உந்து மலகழித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து நிறவாய் மகிழ்ந்தோரம்பாவாய் உத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மால்வா திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயொன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்னமென் முலை செவ்வாய் திருமருங்கோல் நப்பின்னை நங்காய் திருவே துயிரழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டலோரம்பாவாய் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்பான் மாத்தாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாருணக்கு வலிதொலைந்தொன் வாசற்கண் ஆத்தாறு வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தலோரம்பாவாய் அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதயம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபமிழுந்தலோரம்பாவாய் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயில் வேரிமயில் எப்பாடும் வேந்துதலி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரெம்பாவாய் அன்னையும் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குளிராய் எரிந்தாய் கடல் கோத்தி குடையா வெடுத்தாய் குணம் போத்தி வெண்ண பகைகளுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கலோரெம்பாவாய் அன்னையும் உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகளம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குனிதாய் எறிந்தாய் கடல் போத்தி குன்னு குடையாமெடுத்தாய் குணம் போத்தி வெண்ண பகை கடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னொன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இரங்கலோரம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர பருக்கிலாலாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பண்ணனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தலோரம்பாவாய் மாலே மணிவண்ணா மாறுகளில் நீராடுவான் மேலையால் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நழுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேதோரம்பாய் ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்ன பார்ஞ்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தலோரம்பாவாய் உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் வளைய தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போ மதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோரம்பாவாய் அரவகள் பின் சென்று காலம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உறவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கெங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவம் சீரியருளாத இறைவா நீ தாராய் பறையலோரம்பாவாய் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமலையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறை கொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோ முனக்கே நாமாட் செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தலோரம்பாவாய் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொத்தாமலை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வான் கான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் மத்தனங்காவங்கள் மாத்தேலோரம்பாவாய் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்ழையால் சென்னிரஞ்சி அங்கப்பலை கொண்ட வார்த்தை அணி அணிபுதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கந்திருமுகத்து திருமாலால் எங்கும் திருவருள் வெத்து என்பொருவரம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்னான் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரில் இரண்டு மால் வரைத்தோள் செங்கந்திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பத்து என்பொரு வரம்பாவாய்